திருச்சிற்றம்பலம் அன்னைப்பத்து ஆத்மபூரணம் என்று இதற்கு சான்றோர்கள் குறிப்பு வரைந்திருக்கிறார்கள் இப்பகுதியில் அமைந்த பத்து பாடல்களிலும் அன்னை எனும் சொல் தொடர்ந்து வருவதினாலே இப்பகுதிக்கு அன்னைப்பத்து என்ற பெயரை இட்டிருக்கிறார்கள் அன்னை என்பது தோழியானவள் தம் தலைவியின் நிலை குறித்து அவளுடைய செவிலித்தாய்க்கு விளக்க அழைத்தது என்க இனி தலைவியே தோழியை அன்னை என்று அழைப்பதும் தமிழ் இலக்கிய மரபில் உண்டு என்பதால் தோழியிடம் தலைவியே உரைத்த கூற்றுகளாகவும் இவற்றை கொள்வார்கள் சிலர் இங்கே தலைவி என்பது உயிர் எனக் கொண்டு அதனிடத்து இறைவனை பற்றி இன்பம் நெறிதல் பற்றி இப்பாடல்கள் வழங்குவதினாலே ஆத்மபூரணம் என்று சான்றோர்கள் இப்பகுதிக்கு குறிப்பு தந்திருக்கிறார்கள் அற்புதமாக துவங்குகிற பொழுதே வேத மொழியர் வெண்ணீற்றர் செம்மேனியர் நாதப்பறையினர் அன்னே என்னும் நாதப்பறையினர் நான்முகன் மாலுக்கும் நாதரின் நாதனார் அன்னே என்னும் என்று தலைவி தலைவனை பற்றி எண்ணி இயங்குகிற சொற்களாக பெய்கின்றார் மணிவாசகப் பெருமான் வெண்ணீற்றர் செம்மேனியர் என்பதெல்லாம் நாம் பெருமானை பற்றி நினைந்து பார்க்கிற சொற்களாக வருகின்றன வெண்மை என்று சொல்லக்கூடியது ஒரு உட்குறிப்பை தருகிறது வெண்ணீட்டர் என்பதிலே வெண்மை ஒரு அற்புத நிலையை சுட்டி காட்டுகிறது சைவர்கள் எல்லோரும் திருநீற்றை வெண்மையான திருநீற்றை பூசுகிற அடிப்படை யாம் சிவனுக்கு அடிமை என்கின்ற நெறியை காட்டுவது மட்டுமல்லாமல் இதோ வெண்மையாக இருக்கிறதே இந்த வெண்மை இருக்கிறதே இந்த நிறத்திலே ஒரு அற்புதம் இருக்கிறது இதிலே எல்லா வண்ணங்களும் கலந்து இருக்கிறது எல்லா வண்ணங்களும் கலந்தால் வருவதுதான் வெண்மை வெண்மை என்பது ஒரு தனி நிறம் அல்ல அது எல்லா நிறங்களும் கலந்த நிலை அதிலே கலக்காத நிறமே இல்லை அதுபோல சைவ சமயத்திலே கலவாத பிற சமய உண்மையே இல்லை எல்லா சமய உண்மைகளும் கலந்த நிலைதான் சைவம் என்பதை காட்டுவதற்காக எல்லா நெறிகளும் கடந்த நிலை சைவம் என்று காட்டுவதற்காகத்தான் இங்கே வெண்மையான நீர் பூசப்பெறுகிறது அதனால்தான் ஈசனை கூட வெண்ணீற்றர் என்று சொல்லி மகிழ்கின்றார் மணிவாசகப் பெருமானம் கோழியர் வெண்ணீற்றர் செம்மேனியர் நாதப்பறையினர் அன்னே என்னும் நாத நாதப்பறையினர் நான் முகன் மாலுக்கும் நாதனில் நாதனார் அன்னே என்னும் கண்ணஞ்சனத்தற்கரும் ஆனந்த கண்ணீர் தருவர அன்னேலும் சித்தம்மளாள நிரம்ப அழகிய சித்தத்திருப்பர அன்னே என்னும் சித்தத்திருப்பவர் தென்னன் பெரும் தூரை அத்தல் ஆனந்தரா வாழும் இதென்னே அன்னே நீண்ட கரத்தர் நெறிதறி குந்தியற் பாண்டினல் நாடரா அன்னே என்னும் பாண்டினல் நாட பரந்தெழு சிந்தை ஆண்டு அன்பு செய்வரல் அன்னே என்னும் புன்னக்கரிய சிறுத்தர மங்கைய மந்துவரில் கருத்த பாய் பரிமே கொண்டு என் உள்ளம் கவர்வராலே எல்லோர் தாழிய ரோகின சந்தன சாந்தின ஆழியம்மை ஆழ்வராட்டே எல்லும் ஆழியம்மை ஆளும் அடிகளதம் தாழம் இருந்த அன்னை கையல் ஓர் மேட